பச்சை தவக்கா பழபழங்க பழனி பச்சா மினுமினுங்க செங்கரட்டி செவக பிள்ளை கிண்ணா கிண்ணாம்பந்தா கிணக்கட்டி உடும்பு துடுப்பு மகா சுகா பரங்கி எட்டுமன் குண்டுமன் செல் ஏ ஓட்டக்கார மாறி முத்து ஓட்டவாயி மாறி முத்து ஊருக்குள்ள வயசு பொண்ணுங்க சௌக்கியமா ஏ அரிசி கட்ட ஐயாவு பொண்ணு அப்பக்காரி அண்ணம்மா பொண்ணு ஜவுளி விக்கும் மாணிக்கம் பொண்ணு சௌக்கியமா துடிக்குதா பழைய பாக்கி இருக்குதா பையன் மனசு துடிக்குதா பட்டணத்து ஸ்டைல கண்டா பட்டிக்காடு கசந்திடுமா